வந்ததற்காக கத்தலுக்கு அதிகமாக சோகம் செலுத்துகிறேன் இந்த இடத்திலே நாம் ஒரு ஆண்டு காலமாக தெய்வத்திற்கு ஆராதனை செய்து அவருடைய முகத்தை தேடி ஜபம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா கிருமைகளுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலும் நான் ஒரு ஆண்டு காலம் கடந்து விட்டது ஒரு இன்ஸ்டியூட்டோ அல்லது எந்த ஒரு தொழில் சாதனமோ ஒரு ஆண்டு நிறைவடைந்துவிட்டால் அவங்க ஆண்டு அறிக்கை என்று சொல்லுவார்கள் இந்த ஒரு ஆண்டிலே என்ன என்ன சாதித்திருக்கிறோம் என்று என்ன காரியங்களெல்லாம் நடைபெற்றன என்று இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் என்பவைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஆராய்ந்து பார்த்து இன்னும் ஒரு ஆண்டு கடந்து போன பின்பு முந்தின ஆண்டுக்கும் இந்த வருஷத்திலும் என்ன வித்தியாசத்தை கண்டோம் முன்னேறுகிறோமா அல்லது குறை குறைந்து போகிறோமா என்றவர்களை நன்றாக கவனித்து பார்த்து இது முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று திட்டமாக கண்டறிந்தால் அது வேண்டாம் என்று நிறுத்தி விடுவார்கள் அது முன்னேறுவதற்கு வாய்ப்பு அதிக பிரகாசமாக இருக்கிறது என்று கண்டால் அது வேகமாக முன்னேறுவதற்கு பல முயற்சிகளை எடுப்பார்கள் அதுபோல தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை உருவாக்கிய தெய்வத்திற்கு நாம் ஆராதனை செய்து அவருடைய முகத்தை தேடி அவரை நோக்கி விண்ணப்ப வேண்டுதல் ஜபங்களை ஏறெடுத்து நாம் எந்த விதங்களிலெல்லாம் முன்னோக்கு பாதையிலே முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் அவ்வப்போது நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டுவது அவசியம் நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அல்லது என்னுடைய பாதை மாறி போய்விட்டதா என்பதை நிதானித்துக் கொள்ள வேண்டுவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது கத்திர பரசுராமனுக்கு சோதரம் நம்மை கத்தராக இயேசு தெரிசோம் நாம் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த ஜபத்தை பரமண்டல ஜபம் என்று நாம் சொல்கிறோம் இந்த பரமண்டல ஜபத்தை நாம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எந்தெந்த ஜபங்களெல்லாம் நாம் செய்து முடிக்கிறோமோ அதிலே இந்த பரமண்டல ஜபத்தை சொல்வது வழக்கமாக இருக்கிறது இது ஒரு மாடல் ஜபம் அதாவது இந்த விருதுகளை இச்சிதமாக நீங்கள் பண்ண வேண்டும் என்று கத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை வாசிப்போம் மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம் மத்திய விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலிருந்து நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் மரணத்திலே செய்யப்படுவதற்கான உண்மையிலும் செய்யப்படுவதாக சித்த பரமன்றத்தில் செய்யப்படுகிறது போன்ற ஊதியம் செய்யப்படுவதாக எங்களுக்கு ஆகாரத்தை இந்தியர்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்தியர்களுக்கு தாரும் இந்த கருணாகரனுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் காற்றும் மகிமையும் எந்தெந்தற்கு முன்னுரிமை கனமும் வல்லமையும் மகிமையும் உன்னுடைய வீட்டிலே அங்கே என்பதே கத்திர பசுராமத்துக்கு சோத்திரம் ஜபம் இந்த ஜபம் தான் ஒரு இடத்தை நமக்கு வாங்கிவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து கத்தாவே இந்த இடத்தை வாங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் மனசு காயங்களை கட்டிட வேண்டும் மனித கண்களை தயக்க வைக்க வேண்டும் அதிகாரிகள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இப்படி பற்பல விதத்திலே நீங்கள் ஜபம் பண்ணுவீர்கள் ஜபம் பண்ணி ஒரு நாளிலே நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டு அந்த இடம் நமக்கு சொந்தமாக வாங்கப்பட்ட பின்பு அதற்கு அப்புறமாக இந்த ஜபம் நின்று போய்விடும் அதற்கு அப்புறம் கண்டாவது இந்த இடத்தை தந்ததற்காக சோதனம் என்று சோத்திரம் செய்வோமே தவிர அவருக்கு துணி செலுத்துவோமே தவிர மற்றபடி அதே இடத்தை மறுபடி நான் சொல்ல போவது கிடையாது அது போல இந்த இடத்துல நாம் இப்படி இந்த ஜபத்தை நாம் இன்னும் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு நாளில் இந்த ஜபம் கேள்விகளாக ஒரு ஜபம் என்றால் வேண்டுதல் இப்படி நாம வேண்டிக் கொண்டே இருக்கிற பாருங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் இந்த ஜபம் நிறுத்தப்பட்டு போய்விடும் சொல்ல சொல்லவும் முடியும் பல மனிதர்களும் பல விதத்தில் அவர்களுக்கு எந்த விதத்திலே அது பலனுள்ளதாக இருக்கிறதோ எந்த கோணத்திலே அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அது போல அந்த விதத்திலே அது பல புழக்கங்களை உடையதாக இருக்கும் அதில் பரிசுத்தராமத்துக்கு சோதரம் இங்கே நான் பார்க்கிறது முதலாவது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தத்துவத்தை நாமும் பரிசுத்தப்படுவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு வெளிப்படுத்துற விசேஷத்துல இப்படி ஒரு வாக்கியங்களை வாசிக்க முடியும் வெளிப்படுத்துற விசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம் ஒவ்வொன்றும் அவ்வாறு சுற்றிலும் உள்ளே கடற்களால் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் மருந்தவருமாகிய அகவருள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவு பகல் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வவரம் உள்ள தேவனாகிய கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார் கத்தோட பசுராமத்துக்கு சோதனம் இப்போ ஒரு முழு நிலைமை கத்தோடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக என்று நாம இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அது இன்னும் பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது கத்தர் அசுத்தமாக இருக்கிறாரா அப்படி அர்த்தம் கிடையாது நம்ம பரிசுத்தப்பட வேண்டும் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம ni ko kuma ko ko da இருக்கிற அந்த முழு நிலைமை டுவெண்ட்டி அவர் இரவும் மகளும் அவருக்கு முன்பாக இருக்கிறது அவரை பார்க்கிறோம் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் என்று எப்போதும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த முழு நிலைமையை நாம் அறிய வேண்டுவதாக இருக்கிறது இப்போ பரிசுத்தப்படுவதாக அந்த நிலையை நாம் எப்போதும் அவரை துதி வாய்க்கொண்டிருக்கிற அவர் துதித்துக் கொண்டிருக்கிற அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை இன்னும் நாம் அடைய வேண்டுவதாக இருக்கிறது அதனால நாம் இது உருவம் நிலவை என்று சொல்லும் போது இரவும் பகலும் ஓய்வில்லாமல் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த என்று நாம சொல்லிக்கொண்டே இருக்க அந்த நிலையை நாம அடைந்து விட வேண்டும் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோதனம் இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடியினால நாம கொஞ்ச நேரம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தா அப்புறம் தயாராகி விடுவோம் தூங்கி விடுவோம் இப்போ நாம சொல்ல முடியாத ஒரு நிலைமை அதே மாதிரி நமக்கு பல வேலைகள் இருக்கிறது இப்படி பல வேலைகளை நாம சிக்கொண்டு போகிறபடினால இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது இன்னும் நமக்கு இந்த உலகத்துல பல விதமான பாடுகளும் கஷ்டங்களும் பல துன்பங்களும் துயரங்களும் பல விதமான குழப்பங்களும் நம்முடைய மனதை மூடுகிறபடினால நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது கதிரபசுராமுக்கு சோதரம் இந்த மாதிரி அது முழு நிலையை அடையும் வரைக்கும் அவர் பரிசுத்தர் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏற்று நாம ஜபம் பண்ண வேண்டுவது அவசியமாய் போய் விடுகிறது தகுந்த நாமத்துக்கு சோதனம் ஒருவேளை நான் பல குழப்பங்களினால் சங்கடங்களினால் நிறைந்தவனாய் என்னுடைய மனதிலே ரொம்ப ஒரே அலைவாய்ந்து கொண்டு குழப்பமாக இருந்தது அப்போ கத்தர் இடத்துல உள்ள பேசினார் இது ஆராதனை தலாம் இந்த காலத்துல எப்போதும் துணியும் பலியும் சோத்திரங்களும் கட்டுடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர இது தேர காரியங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று கத்தரை சொன்னார் நம்முடைய உள்ளம் நம்முடைய ஒரு மனம் அது ஆராதனை ஸ்தலம் அந்த தேவ ஆலயங்கள் உங்களுடைய சரீரம் அது பரிசுத்தாக்களுடைய ஆலயம் வந்து நீங்கள் அறியாத இருக்கிறீர்களா அவர் உங்களோட தங்கி இருக்கிறாரு அவர் இருக்கிறார் உள்ள அவர் இருக்கும்போது அவரை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்தவும் ஆராதனை செய்யவும் அவர் எப்போது புகழ்ந்து கொண்டிருக்கவும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆராதனை தரத்துல இதுதான செய்யப்பட வேண்டும் அதை விட்டுட்டு என்னென்னவோ சிந்தனைகளும் தினமோ காரியங்களும் இருப்பது அவர் என்று கூறி ஆவியாக உணர்த்தினார் கத்துக்கு நாம ஸ்லோகம் கத்துற சொல்றது ஆனபடினால ஆனா நாம மனிதர்கள் அதனால நாம இந்த முயற்சியை நாம தீவிரப்படுத்துகிறோம் அவருக்கு புதிய சோத்திரம் மகிமை ஏறெடுத்துக்கொண்டே ஆனால் எப்போதோ ஏற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் வரைக்கும் நாம இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக சகாவே இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக ஏற்று ஆனா இதுதான் இந்த நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு தெளிவு நோக்கம் நமக்கு இருந்தால் தான் இந்த ஜபத்தை ஏற்படுத்த வேண்டும் பாருங்க இது ஜபத்து சிறுபுள்ள ஜபம் என்று அறிந்த கிறிஸ்தவ சபையா இந்த ஜபத்தை சொல்லவே மாட்டாங்க இது சிறுபுள்ள சபை ரொம்ப மனப்பாடமா சொல்லுகிறாங்க அது உண்மையிலே திருப்பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லுவோம் என்று தெரியாது ஆனா நம்ம மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஒரு நோக்கத்தோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் கொடுங்க எந்த வேணும் என்ன வேணும் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வேணும் எதுக்கு இது எந்த அடிப்படை என்று பல கேள்விகள் கேட்க வேண்டுமாக இருக்கிறது பாருங்கள் அப்போ ஒரு நோக்கம் இருந்து தெளிவோடு கூட இந்த எவற்றை நான் செய்ய வேண்டும் நாங்கள் வழக்கமாக பரவலாக உங்களுடைய நாம சொல்லப்படுவதாக அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு ஏன் இந்த ஜபத்தை செய்யணும் அப்படின்னு தெரியாமலே போய்விடக் கூடாது இப்போதைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா இருக்க இரவும் மகள் அவரை துதிக்கக்கூடிய அது தவிர ஒன்றே இல்லாத ஒரு நிலைமை சமூகம் என்று நாம பார்ப்போம் என்றால் அந்த சமூகத்துல அந்த டைமென்ஷன் நேரம் என்கிறது அங்கு கிடையாது இப்போதைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்று நாம சொல்லுவோம் ஐந்து மணி நேரம் இந்த இடத்துல ஐந்து மணி நேரம் அந்த இடத்துல இந்த மாதிரி நாம பேசிக்கொள்வோம் பர்வதத்துல அந்த டைம்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அந்த டைம்ங்கிறது அந்த டைமென்ஷனே கிடையாது அதனால சதா காலம் சதா காலம் நமக்கு அந்த டயர்டாகுமா ஆகாது நமக்கு எதாவது பிரச்சனைன்னா கிடையாது நமக்கு சிந்தனை வேற பாவம் உண்டா அதுவும் கிடையாது அந்த பிசாஸ் இருக்கா அது ஒன்றும் இல்லை எந்த தீமையும் கிடையாது எந்த தீங்கும் கிடையாது எந்த விதமான சோர்வும் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது எந்த வேதனையும் கிடையாது எந்த நோயும் கிடையாது எந்த சிக்கலும் கிடையாது எந்த மனஸ்தாபங்களும் கிடையாது எந்த விதமான குழப்பமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போனா நீங்க அதுதான் பரமோகம் எந்நேரம் மகிழ்ச்சியும் ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும் பரம ஆனந்தம் இன்பம் என்று எழுதியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி இறைவனை இரவும் பகலும் அவர் புகழ்கிறது சோத்தரிக்கிறது மகிமைப்படுத்துகிறது ஆராதனை செய்கிறது அவர் பரிசுத்தார் அவர் பரிசுத்தார் அவர்கள் உண்மையே இல்லை என்கிறதான இப்ப வந்து குடும்பம் நமக்கு வீடு மாற்றுது அந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணம் இந்த வாடகை கொடுக்கணும் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது அருமையான தேவனுடைய பிறகு உங்களை நாம் பரிசுத்தப்படுவதாக சதா காலங்களில் பரிசுத்தப்படும்படியாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் இப்போ நம்முடைய ஒரு வருஷம் நம்முடைய வாழ்க்கையுடைய ஜீவியத்தை எந்த அளவுக்கு நாம் முன்னேறியிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம கத்திற்கு எவ்வளவு ஆராதனை செய்திருக்கிறோம் எந்த ஆராதனைகள் நாம் கலந்திருக்கிறோம் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவு நேரம் வேதம் வாசித்திருக்கிறோம் எவ்வளவு நேரம் ஊழியம் செய்திருக்கிறோம் எவ்வளவு நேரம் தெய்வீக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நேரம் பாட்டுக்களை பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எவ்வளவு நேரம் தெய்வத்திற்காக நாம் செலவழித்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று கவனித்து பார்த்தால் நாம் முன்னேறி இருக்கிறோமா அல்லது குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் முன்னேற முடியும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறபடினால தீவிரமாக முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் கருத்து நாமத்துக்கு சோத்திரம் அந்த பாருங்க அங்க இருந்து பகவாங்க வருத்த வருத்த வருத்த இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாம அதைத்தான் போய் சொல்ல போறோம் அது போதச்சு போயவா அப்படின்னு இப்போ போனோம் அந்த போனா தான் தெரியும் அதுதான் பேரானந்தம் பேரானந்தம் அது தவிர வேற செய்வதற்கு எதுவுமே விருப்பம் இருக்காது இப்போ பக்தி நிலையில நீங்க கொஞ்சம் முன்னேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நிலையில முன்னேறி பரிசுத்தாவினால இருந்து தேவனுடைய திருவை பலன் உங்களிடத்துல அதிகமாக ஊட்டப்பட்டு இருந்தா நீங்க என்ன செய்வீங்க சினிமாவா பார்க்க போறீங்க அல்லது வேற ஒரு இடத்துல சண்டையா போட போறீங்க அல்லது ஏதாவது காரியத்தை விளையாடமா போறீங்க அப்படி பக்தியில வளர வளர அதிகமாக போவான் பைபிள் வாசல் இருப்பான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் சுவிசேஷத்தை அறிவித்துக்கிட்டு இருப்பான் ஊழல் செய்துக்கிட்டு இருப்பான் கடவுளை தூக்கி கொண்டே இருப்பான் என்ன வேலை செய்தால் உள்ளத்தில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சேர்ந்து துதித்து செய்த ஆவிக்குரிய வளர்ச்சி இதை ஏன் விரும்புகிறோம் நாம் ஒரு அது சந்தோஷம் அதுதான் நமக்கு நாட்டம் அதுதான் நமக்கு இன்பம் அதனால அதையே தேடுகிறோம் எதுக்கு ஒரு மனுஷன் பாவத்தை தேடி போகிறான் அதுல அவருக்கு இன்பம் அவன் திரும்ப திரும்ப போகிறான் அதுல அவருக்கு சந்தோஷம் அவன் திரும்ப செய்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதுதான் அவனுடைய வாழ்வு என்று அவன் எழுந்துகிறான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு அது அறிந்து போகிற வாழ்வு அவங்களுடைய முடிவு எப்படி என்று பாருங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் அதுங்கிற முன்பாகவும் சதா காலமும் அவர்களுக்கு இந்த நிலைமை இருக்கு ஏன்னா இந்த நாட்கள்ல அவர்கள் வந்து கடவுளை விட்டுவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க பாவம் செய்யறாங்க அசுத்தமா இருக்கிறாங்க கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க குடிக்கிறாங்க வெறுக்கிறாங்க சகாதசாரிகளை செய்கிறாங்க சண்டை போடுறாங்க எப்போதும் கெட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க இதுல அவங்க பெருகி பெருகி பெருகி முழுவதும் அடைஞ்சுதான் வீட்டில் இருப்பாங்க வெளிப்படுத்தும் விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசிக்கலாம் அப்போ அதற்கு மேலும் அவர்களை மோசம்போதிலும் சாதாரண மனிதனும் கள்ள சேர்த்ததென்றுமா இருக்கிற இடமாகிய அக்னி சந்தோஷமான காலையிலே தள்ளப்பட்டார் அவர்கள் இரவு பகல் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் இரவு பகல் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் கத்திர நாமத்துக்கு சோதனம் ஜீவ எழுதப்பட்டவனாக காணப்படாத எவ்வளோ அவன் அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டான் இப்போ பரலோகத்துல பரிசுத்தம் வாழ்ந்து நாம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்பட்ட மனிதர்கள் அந்த போய் கத்த பரிசுத்த கத்த பரிசுத்த கத்த பரிசுத்த என்று ஏதாவது பகலும் சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப அதை விட்டுட்டு ஏழு செய்ய போகிறவங்க அச்சினி கடலிலே தள்ளப்பட்டான் அங்கே அவர்கள் இரவும் பகலும் சதாகாலங்களில் வாழ்க்கப்பட்டார்கள் அருமையான தேர்வு இருக்கிறேன் நாம் இப்போ முன்னேற வேண்டுவது ரொம்ப அவசியம் ஆராதனைகள் ரொம்ப முக்கியம் தேவ சமூகம் நாட்டம் தேவ சமூகம் வழக்கம் தேவனை துதிப்பது மகிமைப்படுத்துவது நாம் எப்போது கூடி வர முடியாவிட்டாலும் கூடி வருகிற சமயங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் அடிக்கடி கூடி வர ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் அந்த நாட்கள்ல பக்தர்கள் அனைத்து தினமும் வீடுகளுக்கு பக்கம் விட்டு தேவனை கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது அவர்கள் எப்போதும் சமத்திலே உறுதியாய் கருத்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது அதனால இந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இதுக்காக தான் நீங்கள் அப்படி நாமும் வருஷப்படுவதாக அப்படின்னு ஜபிக்கிறது நோக்கம் முன்னேற்ற பாதை இலக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர் அல்லும் பகலும் இரவும் பகலும் அதை துடிக்கக்கூடிய அந்த கிருவல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது நம்ம ஜனம் கேட்கப்பட்ட அழைப்பு அதுக்கப்புறம் நாம் வருஷப்படுவதாக அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியமே சேர வேண்டிய இலக்க ஊருக்கு போய் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பிரயாணம் அவசியமே முடிவு கொடுத்தார் அதுக்கான அதுமையான ஜனமே இந்த மாதிரி உங்கள் ஜெபத்திற்கு ஒரு இலக்கு வைத்து நீங்கள் முன்னேற திருப்பதி செய்வாராக கத்த கத்திர பசுத்தராமனுக்கு சோதனம் உண்டாவதாக அடுத்தது நாம வாசித்து பார்த்தோம்னா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அது வருகிறது வருது வருதுன்னா ஒரு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கால் வந்துட்டே இருக்கு நம்ம நெருங்கிக்கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம் அது நாம கிட்ட போயிட்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம் உங்களுடைய ஆட்சியம் வருவதாக ராஜ்யம் தேவருடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன இந்திய தேசம் இந்திய அரசாங்கம் என்றால் இந்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அங்கு செயல்படுத்தப்படுகின்றன இந்த ஊர்ல என்னென்ன சட்டம் இருக்கிறதோ அது எவ்வளவு நாம கட்டுப்பட்டே ஆக வேண்டும் இந்த ஜிஎஸ்டி என்று அறிவிச்சிட்டா அதுக்கு நாம உற்பத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அதற்கு கீழ்பட்டே ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து கொடுக்கிறோம் பாருங்கள் அது போல தேவனுடைய ஆட்கள் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவியானவருடைய ஆழ்க அது ஒவ்வொரு பரிசுத்தாவியானவர் என்னை ஆழ்க செய்கிறாரா நம்மை ஆழ்க செய்கிறாரா நாம் கொஞ்சம் ஒரு கேள்வி கேள்வி பார்க்க வேண்டும் நாம எப்போது பரிசுத்தாவினுடைய ஆழ்வையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இந்த வருவதாக இன்னும் அது வரவேண்டுவதாக இருக்கிறது கிட்ட வந்துருச்சு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறோம்னா ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்கிற அந்த எப்போது உள்ள ஆவிக்குரிய நடத்திக்குள்ள உடையவனாக இருப்பான் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் காட்சியில் மாம்ச துன்பலில் நடக்கிறவர்கள் அழிவார்கள் என்று எழுதி வைத்திருக்கிற பிரகாரம் நீங்க ஆவியின்படியே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒன்று இந்த மாதிரி நாங்கள் சேமிக்கிறவங்க ராட்சியம் வருவதாக இன்னும் சாஸ்திரம் ஆர்வம் செய்திருக்கிறாங்க என்னுடைய மாம்சம் என்னை அழகு செய்து கொள்கிறத இன்னும் என்ன இனத்தவர் என்னை ஆளுகை செய்து கொள்கிறார்கள என்னுடைய உறவினர்கள் வீட்டார் என்னை ஆளுகை செய்து கொள்கிறார்கள என்னுடைய நண்பர்கள் தகாத நண்பர்கள் என்னை ஆளுகை செய்து கொள்கிறார்களே எதிராளி என்னை ஆளுகை செய்து கொள்கிறானே கத்திர பசுபராமத்துக்கு சோதரம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறான் அங்க ஒரு மேனேஜர் இருக்கிறான் இதை யோசிக்கிறாங்க நீ பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் அவன் பூஜை செய்யறதும் அதுக்கு நேரம் கிடையாது என்று சொல்லுவாங்க வேலை போய் விடுமே அப்படின்னு உடனே போய் இவன் பூஜையை செய்யலாம் இவன் அந்த முதலாளி இவனை ஆளுகள் செய்யலாம் அந்த முதலாளி கூட இருக்கிற பிசாசு இவனை ஆளுகள் செய்கிறது என்று அர்த்தம் அசுரவர் சுத்தலாமத்துக்கு சோக்கலாம் தேவசனம் தேவசனம் போடுறோம் என் நாங்கள் செத்தாலும் சாக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது என்று நீங்க துணிந்து வந்து இருந்தால் அவரால் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறது அதுதான் கத்திர பரசுராமத்துக்கு சோத்ரான் ஒரு பாவம் உன்னை நெருக்குகிறது நீ அந்த பக்கம் அப்படியே இழுக்கப்பட்டு போகிற இப்போ உன் ஆழ்வு செய்கிறது உனக்குள் மாற்றமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது கடவுள் ஆழ்வு செய்ய முடியல அது ஆழ்ந்த செய்து என்ற பாவத்திற்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறார் இப்போ விடுதலை விடுதலை பெற்று பாவம் வருது அது எனக்கு தன்னம் கிடையாது நான் செத்து போயிட்டேன் அந்த பாவத்துக்கு நான் பாவம் நான் செத்துட்டேன் இல்லை என்று சொல்லிட்டார் இப்போ இறைவன் ஆழ்ந்த செய்கிறார் கண்டு பசுபராமம் சோதரம் உங்களுடைய ஆட்சியும் வருவதாக இந்த மாதிரி எல்லா சமயங்களிலும் எல்லா காரியங்களிலும் இறைவன் ஆழ்க செய்கிறாரா இப்போ அப்படி ஆளுக்கு இந்த மாதிரி ஆளுகள் கப்பல் என்ன கண் கண்ணில் ஒரு இன்மை கூட மசியாம இறைவனையே ஆளுக்கு செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சொன்னால் போய் ஒருவன் எனக்கு பாவத்தை வைத்து சொல்வானானால் அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் அதனால இந்த ஜபத்தை நம்ம தாம நோக்க எப்படி இறைவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்னை ஒருவரும் ஆளுகை செய்து விட வேண்டும் இப்போ அவருடைய ஆளுமைக்கு நாங்கள் உட்பட ஆகிட்டீங்கன்னா வேற இப்ப நம்ம அமெரிக்காவில் போய் பார்க்கலாம் அந்த போய் அந்த குடிமக்களாக மாறிட்டோம் இந்த இந்து தேசத்தின் தாக்கம் திட்டம் நமக்கு அடுத்த சம்பந்தமே இல்லாமல் கதிர இந்த வரைக்கும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறோம் இதை விட்டு நான் கடந்து போய்விட்டால் இந்த சட்டத்திற்கு நாம் செலுத்தவர்களாக இருப்போம் கத்திர வசிக்கலாம் சோகம் அது மாதிரி இருபத்தி நாலு நேரம் தேவனாக என்னை ஆளுக செய்ய வேண்டும் தேவன் என்னை ஆளுக செய்ய வேண்டும் இப்போ நம்ம கவனியமா இருக்க காலையில எழுந்திருச்சதுலேருந்து அடுத்த மாதிரி காலையில எழுந்திருக்கு வரைக்கும் தேவசத்தம் தான் செய்வோமா நல்ல எழுத பார்க்கணும் நாம கம்ப்ளீட்டா சுத்தம் தான் செய்யலாம் அப்படின்னு நீ இந்த சமயத்துல வைத்திருந்து ஜபம் பண்ண வேண்டியவன் அல்லவா நீ ஜபம் பண்ணாம எனக்கு டயர்டா இருக்கு முடித்து படுத்துருக்க தேவசத்தம் செய்யப்படவில்லை நீ இந்த சமயத்தில் உபாசிக்க வேண்டும் என்று கூறி ஆசை உன்னை இயக்கினார் அல்லவா எனக்கு சாப்பாட்டின் மேல் ஆசையாக இருந்தது ரொம்ப பசியாக இருந்தது அதனால சாப்பிட்டு இருக்கேன் தேவசித்தம் செய்யப்படவில்லை அல்லவா நீ இந்த சமயத்தில் இந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டும் எனக்கு ஒரு தேவை தேவை இருந்தது அதனால இதை நான் செய்யாமல் தேவசித்தம் செய்யப்படவில்லையே அதில் பசுராமனுக்கு சோதரா இந்த மாதிரி நாம தேவசுத்தம் செய்கிற விஷயத்துல எங்க எப்படி இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல தேவசுத்தம் செய்கிறமா இன்னும் இன்னும் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் எந்த பிரகாரம் இன்னும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா இவங்களை எப்படி நம்ம ஊக்குவிக்கிறோம் பாருங்க நாற்பது பர்சன்ட் எடுத்துட்டியா வெரி குட் அடுத்து அவன் நாற்பது கூடவே மாட்டார் இவன் சொல்லவே கூடாது நாற்பது வருஷம் எடுத்துட்டா உனக்கு நுண்ணியது பிரகாசமான பாதை இருக்கிறது இன்னும் கொஞ்சம் முயற்சி சார் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்க ஊக்குவிக்க ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு என்று அந்த மாதிரி நாம ஊக்குவிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவத்துக்கு தான் இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து கத்தோடு நாமத்தை கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஏதோ சுத்த விஷயங்களும் பார்த்து இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து கடந்து போனோம் இன்னும் அந்த போய் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் தலைப்பாக படுத்து விட்டோம் தேவ சுத்தம் செய்கிறோம் செய்யறதுக்கு சொல்லக்கூடாது அந்த போய் உட்கார்ந்துட்டு வேற போறதுனால இடத்துல போய் ஆறாவது அதிகமாக அந்த இடத்துக்கு போகலாம் என்று அந்த போய்க்கான் இப்போ சத்தம் செய்யப்படக்கூட இப்படி நாம் தேவ சத்தம் செய்யப்படாத எவ்வளவோ காரியங்கள் நடந்து விடுகின்றன அல்லவா ஒரு வருஷத்துல எவ்வளவு காரியங்கள்ல எந்த அளவுக்கு தேவ சத்தம் செய்கிறோம் வருஷம் முடித்த உடனே அன்று எக்ஸாம் வந்தது மார்க்கு எவ்வளவு மார்க்கு அப்படின்னு கேட்பாங்க உடனே அர்த்தம் கேட்பாங்க எவ்வளவு மார்க்கு கத்துக்கிட்ட வருஷத்துல சோதனை ninety five percent very good development that people for for a simple person, however, நல்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் முயற்சி இருப்பாங்க அடுத்த முயற்சி செய்யும் ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அப்படியா சரி சொன்ன காரியம் என்ன நம்ம பத்திக்கே போவோம் இந்த மாதிரி நம்ம அது எப்படி இருக்கிறது என்பதை அதற்கு தேவனுக்கு கேட்கிறார் சொல்லுவேன் அதுக்கு எப்படி பதில் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க தேவை சொல்லலாம் நீங்கள் பல்லவர்களுடைய சுத்தம் செய்யப்படுகிற போல பூமியும் செய்யப்படுவதாக பருவமாக அது ஜபம் ஜப நிச்சயமா கேட்கப்பட வேண்டும் கேட்கப்படும் நீ உண்மை மனமோடு கூட குரு மனமோடு கூட அதை வாஞ்சித்து நான் தேவ சுத்தம் செய்யணும் நான் தேவ சுத்தம் செய்யணும் என்று வாஞ்சியோடு கூட சும்மா தேவத்தை கூட செய்யப்படுவதாக அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் கொடுக்க போது எங்கேயோ கையை கட்டிட்டு எங்க பாடம் போயிட்டா அது என்ன பெரிய ஜனம் அது போற ஒரு சுத்தம் செய்யப்படுவாங்க அப்படின்னு ஜெயிச்சாச்சு ஜெயிச்சுட்டு என்ன ஜெயிச்சதுன்னே தெரியாம எங்கேயோ போயிடுவாங்க அவங்க எப்படி சுத்தம் செய்ய முடியும் சுத்தம் நான் செய்தி ஆக வேண்டும் அந்த ஒரு சித்தம் நான் செய்வேன் தேவ சுத்தத்தின் தேவசத்தம் முழுவதுமாக எங்களுக்கு செய்யப்படுவதாக என்று இப்படி ஒப்புவித்து சோதித்து பார்த்து இன்றைக்கு காலையில கத்த வெளிப்பட்டுள்ளார் ராத்திரியில் படுத்த போவதற்கு முன்னதாக காலையிலிருந்து இது வரைக்கும் என்னென்ன சம்பாஷணைகள் நடந்தது என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டால் என்னென்ன வார்த்தைகளை பேசினால் எவ்வளவு என்னென்ன காரியங்களை தகாத வார்த்தைகள் பேசப்பட்டன என்னென்ன காரியங்கள் கேட்டத்தக்காத மனிதர்களோடு பேசினது பழகினது எல்லாவற்றையும் ஒரு முன்னாடி அப்படியே கண்ணுமாக கொண்டு வந்து நிறுத்தி ஐயோ இந்த இடத்துல நான் தப்பு செய்து விட்டேன் கத்தாது எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் அடுத்த நாள் செய்யவே மாட்டேன் செய்யவே போவான் என்று நாம் ராத்திரியே நாம ஒரு கணக்கு போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் கத்திர பசுத்தராமனுக்கு சோதரம் அது மாதிரி நீ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை இப்படி ராத்திரி படுத்த போவதற்கு படுத்த பல புத்தகத்தை ஜெபத்தை கேட்காதீங்க உட்கார்ந்துக்கிட்டு வேலைக்கு பாருங்க என்னென்ன செய்தேன் காலைல அஞ்சு மணிக்கு எடுத்துச்சேன் பண்ணேன் அப்புறமா திரும்ப தூங்கினேன் திரும்ப எழுந்துச்சேன் திரும்ப அந்த போனேன் போனேன் அந்த மனிதன் வந்தான் அவங்க வார்த்தை சொன்னான் எனக்கு கடும் கோபம் வந்தது அந்த கோபத்தை போலாம் நாய என்று சொல்லிவிட்டு தப்பு செய்துவிட்டு கதாமி எனக்கு மன்னிப்பு வேண்டும் இனிமேல் இப்படி கோபம் வரும்போது இந்த மாத்தியம் பிரசாதப்படுத்தி அடக்கி கொள்ள வேண்டும் இப்படி ஒரு பக்தி முயற்சி இந்த மாதிரி முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து செய்தால் செய்து கூட வேண்டும் தங்களுக்கு சோகம் அதனால பேரசத்தம் அதோடு செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக என் வாழ்க்கையில பேரசுத்தம் முழுவதுமாய் செய்யப்பட வேண்டும் என்ற மாநிலத்தில் கேட்கிறோம் எவ்வளவு ஏனென்ன அது ஒரு நற்பலனை உண்டாகும் கபில பசுராமன் ஸ்தோத்திரம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டியதை சேர்க்கிறது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும் கேட்கிறவன் எவனுக்கு பெற்றுக் கொள்கிறான் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் தேவனுக்கு தண்டனை தேடுகிற எவன் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறான் இது இயேசு சொன்ன பிரகாரம் ஆண்டவரே எனக்கு இவைகளெல்லாம் தேவையாக இருக்கிறது அவரிடத்தில் கேட்க அவரிடத்தில் கேட்கிற எனக்கு வருமானம் இல்லை நாடு எனக்கு சுகம் இல்லை சுகமாக்கணும் எனக்கு கட்டை இல்லை கட்டையை கேட்கணும் கட்டிடத்துல கேட்கணும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்படும் இப்படி கேட்டு அது கிடைக்காதான் கத்துகிறது கடந்த ஜபத்துல கத்த எனக்கு வெளிப்படுத்துகிறது கத்துங்கள் என்பது எங்க போய் கற்றுக்கிறோம் தெரியுமா பரலோகத்துல பரலோகத்துல போய் கற்றுக்கிறோம் அங்க ஒரு கடவுள் கடவுள் கிடையாது ஆனால் கடவுள் இருக்க போல ஊர்மையாக அதை அது சுப்ரீம் கோர்ட் அந்த இருந்து திறக்கப்பட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சது அதுக்கு மேல ஒரு வழக்கம் கிடையாது ஒரு எதிர்ப்பும் கிடையாது ஒரு விதமான காரியமும் கிடையாது சட்டங்கள் திறக்கப்படும் அது நாமக்கு சோகம் அதனால மனோக்கு தலைவர் சத்திரம் பட்மன் அது திறக்கப்படும் சேரன் சேரன் பேர் சேரன் சேரனா இந்த வீட்டுல தான் இந்த ரூம்ல தான் என்னுடைய வாட்சியை போட்டுட்டேன் நான் வெளியே வரும்போது நான் வாட்சியம் கையில் இருந்தேன் வெளியே போகும்போது வாசல் வரையில பார்த்தேன் வாட்சி இல்லை இந்த பூமி ஊருக்குள்ள இந்த வாழ்வை தான் இருக்கு தேடுங்கள் கண்டனை வீர்கள் கத்தரை பரிசுத்தலாம் ஓதுவோம் இப்போ நீ தேடல் ஓடுங்க தேர்வுல பார்த்த இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் தேர்வுல பார்த்து கீழே பார்த்து அங்க பார்த்து அங்க பார்த்து இப்படி தேடி தேடி தேடி இருந்தால் கிடைக்கும் கத்தரை பரிசுத்தம் நமக்கு சோத்திரம் உண்டாகுறாரு இந்த பிரகாரம் நீங்கள் நிறைவுடையும் வரைக்கும் என்று கேட்க கத்திர பரிசுத்தம் நமக்கு சோத்திரம் எங்கள் தவறாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் உங்களை மன்னி எங்கள் சமாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு ஜபம் பண்ணும் போது அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளங்கி ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு பேர் தீவிர இருக்காங்க அவர்களுக்கு நீங்க மன்னிப்பீங்களா அந்த பேச்சுக்கே இடம் அவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அவன் இந்த மாதிரி எனக்கு செய்தித்தான் இந்த மாதிரி அவன் நடந்து கொண்டான் அவன் அவன் கிட்ட வரவே கூடாது என்று அவனை சேர்த்து விட்டு அப்பாவே நான் இப்படி ஒருவனை திருப்பிவிட்டேன் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்றால் அந்த ஜபம் அது ஜபமாக கேட்கப்படாது தானே எப்படி மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் நீ தப்பு செய்துட்டு இந்த மாதிரி ஓன் நீ மன்னிக்க மனம் இல்லாதவனாக இருக்கும்போது ஓன் கடனை போய் கட்டடத்தை மன்னி மாண்டவனை அப்படின்னு சொன்னா அது மன்னிக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது நீ மன்னிப்பு கொடு அப்புறம் மன்னிப்பு கேடு அருமையான கேளுடைய பிள்ளைகளே இந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க இந்த பாவம் பாவம் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னி என்று சொல்லி யோகாவாக இருக்கு இப்போ பாவம் ஒரு மகன் ஒரு ஒரு பெரிய முன்ல இருப்பான் ஒரு பையன் அந்த பையன் தீர்ப்பொழி ஆனவன் ரொம்ப புட்டா இருக்க மூலமான போய் வருவான் தப்பா காரியத்தை தவறான காரியத்தை செய்துட்டு வருவான் நீ வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன பிரச்சனையோட வந்து சேரப்படாமல் நடக்கமா அதிர்வாரு சொல்லி சொல்லி பார்த்தார் அவன் கேட்கவே இல்லை அவன் ரொம்ப வருத்தப்பட்டார் இவன் இந்த சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்ட உடனே அவன் அவன் வந்த உடனே அவன் கையில் ஒரு ஆணியை கொடுத்து ஒரு சுத்தியை கொடுத்து அதுவா நம்ம வீட்டு முன்ன ஒரு அழகான மரம் இருக்கிறது பாரு அந்த மரத்தில் போய் இந்த ஆணி அடிச்சுவா என்று சொல்லுவார் அவன் போய் இவ்வளவுதானா அப்பா திட்டுவாரு அடிப்பாருன்னு நினைச்சேன் தான் ஆணியை தான் அடிச்சு வர சொல்றாரு அப்படின்னு போய் மரத்துல போய் ஆணி அடிச்சுட்டு வந்தான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஹாப்பியா போயிட்டான் அடுத்த நாள் வந்தான் மறுபடியும் தப்பு செய்து வந்திருந்தான் வந்த உடனே இன்னொரு ஆணியை கொடுத்து அடிச்சுடுவாங்கன்னு சொன்னாங்க இப்படி நாள் கடந்து கொண்டே இருந்தது ஆணியெல்லாம் அடிச்சு அடிச்சு அடிச்சு வந்துகிட்டே இருந்தான் ஒரு ஒரு நாள் அவன் ஆணிய அப்பா வந்த உடனே ஆணி கொடுத்து அடிச்சுடுவாரா அப்படின்னா போனவன் திரும்பி ஆணியோட திரும்பி வந்தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஆணிக்கு இடமே இல்லை அப்படின்னு அந்த சாசனாரோட பார்த்த நீ செய்த தப்பு எவ்வளவு காரணம் அவன் அன்னைக்கு உணர்வு எவ்வளவு தப்பு செய்து போட்டேனா என்று மனம் உடைந்து வருத்தப்பட்டு அதன் முதற்கொண்டு அவன் திரும்பி உள்ளதாக நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் தற்போது பரிசுத்தமான ஸ்லோகம் நீ உன்னுடைய கணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாரு எவ்வளவு பாவம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் நாளில் எவ்வளவு அகாரணமாக செய்கிறது எவ்வளவு பேட்டியோட தகாத வார்த்தை வந்துடலாம் எவ்வளவு பாடல் தகாத ஒரு காரியத்தை மாற்றலாம் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தப்பு செய்கிறவன் மருந்தியாகவும் தவறு செய்கிறவன் திரும்பியாகவும் சும்மா தான் கூட பாடியிருக்கிறார் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தப்பு புரிந்து செய்கிறது நீ புரிந்து செய்யவே கூட புனிதரமான பாவத்திற்கு என்னை எனக்கு காக்கிறவர் ஆண்டவரே என்று சாமிகள் தான் போகிறேன் தவறு மனுஷன் அதனால பணியில் நடந்து போறோம் டக்குன்னு காரணம் நான் வேணும்னா விடுவோம் கால் தெரிஞ்சு விட்டு விடுகிறது அறிவுறப்படலாம் ஆனா அதே மாதிரி ஒரு அவள் போகலாம் சரிக்கு நான் முருகன் மனுஷா போகுது அந்த மாதிரி ஏதோ தவறு நடந்து அது செய்திருக்கோம் அவர் செய்திருக்கோம் உடனே நம்ம மன்னிப்பு கேட்கறது சரி பண்ணி கொள்ள வேண்டும் இதுதான் சரியான காரியம் அதனால அந்த பாவம் செய்கிற விஷயத்துல எவ்வளவு மையான பாவம் செய்கிற போல என்று ஒரு கேள்வியை கேட்டா நான் அதுதான் செய்வேன் அது வாங்க இஷ்டம் பரிசுத்தமாகவும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமாக இருக்கிறதும் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் சகல அசுத்தமாக சோகம் சொல்லிக்கிறாங்க போய் ஒரு மனுஷன் கேட்டான் தீனி குடிக்கக்கூடாது சிகரெட் இருக்கக்கூடாது எங்கேயா பயணம் இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பெரிய கேள்வி கேட்டு பழைய வசனத்தை சரிக்கான குடிக்க மாட்டான் அவங்க சவால் தான் நீ குடிக்கணும்னு எப்படி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே எங்க எங்க கேட்டாங்க வசனத்திற்கு வாசத்தை காண்பித்தார் அது வெளிப்படுத்த விசேஷத்தை இங்கே குடிக்கலாம் நீ சிகரெட் குடிக்கலாம் நீ சாராயம் குடிக்கலாம் நீ என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளவு அசுத்தமானாலும் இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பார் என்ற வசனத்தை வாசத்தை காண்பித்தாரு வாசனத்தை அசுத்தமாக இருக்கணும் இன்னும் அசுத்தமாக இருபத்தி ரெண்டு பதினோராவது வாக்கியம் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அந்த போய் சதாகாலமும் அந்த அக்னி கலந்த ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ அகல் இருக்க அந்த நிலையில ஆனது அதனால திரும்பி வர வேண்டும் கத்திர கஷ்டமானது சோதனை அடுத்தபடியாக எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்று அழித்து போடணும் எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்று அழித்து போடணும் கத்திர கஷ்டமானது சோதனை சோதனை வருவதற்கு முன்னதாக என்ன பண்ண வேண்டும் ரொம்ப அவசியம் ஒரு சோதனை வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம என்ன தெரிவிக்கணும் ஏசு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு ஏசு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு ஒரு சோதனை வரப்போகும் அன்னைக்கு அதுல இருந்து தப்பிக்கணும் என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் சோதனையில இருந்து தப்புறதுக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஏசு ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஜபம் பண்ணணும் மட்டும்தான் சொல்லியிருக்காரா கரெக்டா சொன்னார் ஜபம் மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதுகிறது சொன்னார் அதனால ராத்திரி வேலையில தூக்கத்தை எழுத்து தூங்க கூடாது இந்த நாளைக்கு வந்து அவன் என்ன போய் கழுத்தை பிடிக்க போறான் அந்தத்தையே போயிடுவேன் அது வந்து என்ன நான் ஆகணும் என்ன செய்வது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் தேவனாய் வருகிறான் என்னை தப்புவியும் என்னை விடுதலையாக்கும் நான் போக மாட்டேன் என்னை விடுதலையாக்கும் என்னை விடுதலையாக்கும் என்னை காப்பாற்றும் இந்த தீமை என்னை தொடக்கூடாது என்னை அணுகக்கூடாது என்னை நான் பிழைக்க வேண்டும் நான் தப்ப வேண்டும் விடாம ராத்திரி முழுவதும் விடாம குறியாக எரிக்க எரிச்சுட்டா உனக்கு ஒரு உள்ளத்துல கத்தர் ஜபத்தை அப்படின்னு சொல்லிடுறார் கத்தோட ஆரம்பித்த சோதனம் அப்படின்னு தான் செய்கிறார் முதல் முதியவர்கள் ஜபத்தை செய்த மனிதன் யாக்கோ அவர் இப்படி வார்த்தை முழுவதும் முடிச்சிட்டாரு நம்ம வரோம் சேனை ஒப்புல வரோம் என் அழிக்க போறோம் என்னுடைய மனைவி இப்படி மனைவிகள் பிள்ளைகள் என்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அழிய போகிறது ஆண்டவரே என்னை காக்க வேண்டும் என்னை ரட்சிக்க வேண்டும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னை ஆசீர்வதித்தாருடைய உண்மை விட மாட்டேன் நேரமாக தப்பா என்று விடு விட மாட்டேன் என்னை ஆசீர்வதித்தாருடைய உண்மை நான் விடுவதில்லை என்று ஒரே வழியாக சொல்லிக்கிட்டார் யாக்கோ இப்படி இறைவன் நம்மால் போக்கடிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் இந்த விஷயத்தில் அதனால அவர் ராத்திரி முழுவதும் இந்த யாக்கோடு ஜாம பிடிச்சுக்கிட்டாரு அவருக்கு வழி இல்லாத தப்ப முடியல பிடியில் இருந்து அதனால அவன் பெயர் என்ன யாக்கோடு கரெக்டா சொல்லிட்டாரு பொய்யை சொன்னாங்க உண்மையை சொல்லி இருக்கிறார் அதனால நீ தேவனை உயிர்கொண்டாயே உன்னுடைய பெயர் ஈஸ்வரன் எனப்படும் தேவனோடு கூட ஆழ்வு செய்கிறவன் என்று என்று கத்த அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அடுத்த நாளில் அவர் அண்ணனை பார்த்தான் பார்த்த உடனே அண்ணன் கட்டுவான்னு எதிர்பார்த்தான் அவன் கட்டி அந்நியார் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சோதனை அதனால ஒரு சோதனை நடக்கிற நடக்கிறவங்க சோதனை மருந்து அப்படின்னு தெரிஞ்சுட்டா இப்படி ராத்திரி முழங்கால்களை முடக்கி அது நடந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு எப்படியும் பூங்காம ஆண்டவரே என்னை காப்பாற்றும் இந்த தீமையை நிலை வளர்ச்சி ஏன் நீங்க தாம ஜெபிச்சிருந்த ஜெயிச்சிருக்கீங்க கதிரை பரிசுத்தாமத்துக்கு சோதனை தவறாக நீங்க அப்படி ஜெயிக்க தவறிட்டீங்க சிக்கி போன்றிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு வர விரும்பாக அந்த தீங்கு வந்து விட்டது இப்பொழுது என்ன செய்வது தீங்கு வந்து விட்டா என்ன செய்யணும் தீங்கு வந்து வந்து என்ன செய்யணும் இப்போ சோதனை வருது சோதனை வருதுன்னா அது வந்து தப்பதற்கு உரித்திருந்து ஆக்கணும்னு கேட்டார் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தீமை வந்து விட்டது ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்ன செய்யலாம் పక్కన ಕುಂದಪಟ್ಟ ಜಗಪ್ಪನ ಕಲಾವ ರಾತ್ರಿ ಒಂದು ವರ್ಷದ ಜಗಿಕೆ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ ಇಷ್ಟು ಜಗಿಕೆ ಕಥಾವೆ ಯಾವತ್ತಿನ ತತ್ವ ಕಥಾವೆ ಇಲ್ಲ ಪರಿಚಯ ಮೇಕರು ಅಪ್ಪೋದ ಅಪ್ಪೋದ ತಿರುಗ ತಿರುಗ ತಿರುಗ ಸೋಲ್ ನೀವು ಜಗ வாழ்க்கை வந்துச்சு வாழ்க்கை மாட்டிக்கிட்டீங்க இப்போ போதுமான ஜெயிச்சுட்டே இருக்கீங்க ஜபமுடிக்கிட்டே இருந்தா கேட்டு ஒரு நாடு நீ நியாயம் செய்வார் அதனால இதுதான் இந்த மாதிரி ஒரு ஜபம் இருக்கு உங்களுடைய வாழ்வு ஆமைக்குரிய இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று நிதானித்து சிந்தித்து பார்த்து சீராக்கி சரியான வாழ்க்கையை மனிதர்களாக மாறிவிட வேண்டும் ராஜு வதமி மது ஏதென்றும் உம்முடைய அவங்க பலர் ஆண்டவருடைய முடிவு எடுத்துக்கிறாங்க ஆண்டவருடைய மகிமையை எடுத்துக்கிறாங்க ஆண்டவருடைய பணத்தை எடுத்துக்கிறாங்க ஆண்டவருடைய வல்லமையை தங்களுடைய மாம்சத்தை பலத்தை காண்பிக்கிறாங்க இதெல்லாம் தேவையான விஷயம் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருங்க நீங்க எடுக்காதீங்க கத்திர கஷ்டம் சோதனம் நீங்க இப்படி பண்ணுங்க இந்த ஒரு வருஷத்துல கத்த இந்த காரியங்கள் ஏழு காரியங்கள்ல நம்ம எல்லாரும் முன்னேறி இருக்கிறோம் எந்த நிலையில இருக்கிறோம் அந்த சபை எந்த நிலையில இருக்கிறது முன்னேற்றத்தில் இருக்கிறோம் பின்னேற்றத்தில் இருக்கிறதா இதை மூடிவிட வேண்டுமா இதை போட வேண்டுமா இதை ஊக்குவிக்க வேண்டுமா அல்லது ஏதோ இருந்து போட்டு விட வேண்டுமா அவர்களுடைய வாழ்வுல வேகமாய் முன்னேறுங்கள் முன்னேறி காரண வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாம் கேட்கப்படும் அவர் ஜபத்தை கேட்கிறது மாம்சமான யாவருக்கும் தேவை அதாவது சாத்தான் மட்டும் ஜபத்தை தடை செய்யவே முடியாது அவன் எல்லாத்தையும் தடை செய்வான் நீ ஜபம் பார்த்தனா அதை தடுக்க முடியாது அப்படின்னா அவர் அதை போய் சாத்து அந்த சத்தம் போகாத தடுக்க முடியாது உன் பாவம் வேணுமானா தடுக்கும் இந்த மாதிரி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருந்த கூப்பா போடுற கூப்பில் மந்திரத்தை கூப்பிடுவதோட இரண்டு கூப்பிடு இருக்க என் நோக்கி கூப்பிடு அப்போ நான் விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற பிரகாரம் இப்படி கத்திரத்தை நீங்க கூப்பிடுறதையும் கேளுங்க கத்த ஜபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு நட்பரை அளிப்பார் का निर्वाचित रहा है तो सोच रहा हूँ निर्वाचित हुआ मेरे व्यक्तित्व को भी बात है सब एक अंतर्राष्ट्रीय की बात है आज मेरे विषय पर ஞாபகத்திலே ஜீவம் மாற்றினார் திருப்தி அடைவதாக ஆவிக்குரிய வல்லமை வரங்களை பெற்று பிரகாஷ் அடைந்து எங்களோடு எந்த நிலைக்கும் நீடித்த நாட்களாய் வாழ கத்த நம்மளால் நிறைவு செய்வதாக வாழ்க்கைகள் பிரகாஷ்